السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاء رجل من أقصى المدينة يسعى قال يا موسى إن الملأ يأتمرون بك ليقتلوك فاخرج إني لك من الناصحين صدق الله العظيم இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரபுல் ஆலமீன் அல்லாஹுடைய புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் நமது இறுதி சூழல் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாபியர்கள் தியாகத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்று வாழ்கின்ற அனைத்து மொபைல்கள் மீதும் உண்டாகிறது அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தப்பவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியம் செய்து கொள்கிறேன் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லதாகவே அல்லாஹு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற காரியங்களில் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே புரிகின்ற விடயங்களில் அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒன்றுதான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதன் அல்லாஹுக்கு ஒரு நன்மை உள்ளவனாக அல்லாஹுடைய ஞாபகத்துக்களை அனுபவிக்கக்கூடிய மனிதன் அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட வளங்களை பாக்கியல்களை அனுபவிக்கக்கூடிய மனிதன் அல்லாஹுக்கும் நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்று அல்லாஹுக்கு தாரா விரும்புகிறான் அல்லாஹுடைய நல்லே அல்லாஹுக்கான தாரா அனுப்புவானில் அல்லாஹ் படைத்த மனித இனம் அல்லாத ஜின் இனம் அல்லாத அல்லாஹ் அவனுடைய சில படைப்பினங்களை அவனால் படைக்கப்பட்ட சில உயிரினங்களை குரானில் அல்லாஹ் உயர்த்தி பேசியிருக்கிறான் பறவைகளில் சில பறவைகளை ஏன் நாம் நகிர்ந்தாக கருதுகின்ற நாய் இனத்தில் ஒரு நாயை கூட அல்லாஹ் குரானை உயர்த்தி செய்திருக்கிறார் நாம் அற்பமாக கருதுகின்ற பறவை இனத்தில் அற்பமாக கருதுகின்ற ஒரு பறவை ஒரு காகம் காக இனத்தில் ஒரு காகத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி பேசியிருக்கின்றார் கனிமான சகோதரர்களே இவ்வாறான மனிதன் அல்லாத சில உயிரினங்களை அல்லாஹ் குரானில் மனிதனிடத்தில் காணப்பட வேண்டிய தன்மை ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு மனிதன் அல்லாத ஆறாவது ஒரு அறிவு கொடுக்கப்படாத அல்லாஹுடைய ஒரு படைப்பில் இருக்கும் போது அல்லாஹ் அந்த படைப்பை உயர்த்தி சியாமத்துடைய நாள் வரைக்கும் போதப்படுகின்ற குரானிய வார்த்தைகளில் குரானுடைய ஆயத்துக்களில் போதப்படக்கூடியதாக அதனுடைய சிறப்புகள் பேசப்படக்கூடியதாக அல்லாஹு தாரா ஏன் மனிதனே நீ பாடம் படிக்க வேண்டும் ஆறாவது அறிவை தந்து பகுத்தறிவை தந்து இந்த உலகத்தை உனக்காக நான் படைத்து இந்த உலகத்தை உனக்காக நான் இயக்கிக் கொண்டிருக்கும் போது உன்னிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு பண்பு உன்னிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு நீ அல்லாத ஒரு படைப்பிடத்திலே இருக்கிறது என்பதை அல்ல உணர்த்துகிறான் அந்த அடிப்படையில் நிலையான அல்லாஹ் குரானுடைய ஒரு சூறா இருக்கிறது பதினோரு ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா வெறுமனே பதினோரு ஆயத்துக்கள் அந்த பதினோரு ஆயத்துக்களில் அல்லாஹு தாலா அந்த ஆயத்துக்களுடைய ஆரம்ப ஐந்து ஆயத்துக்களில் அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பை அல்லாஹ் தொடர்ச்சியாக புகழ்ந்து பேசுகின்றான் அந்த படைப்புக்கு அல்லாஹ் கொடுத்த நிலத்தில் காணப்பட வேண்டிய ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய சில பண்புகளை அல்லாஹ் படைத்த ஒரு மிருகத்துக்கு ஒரு படைப்புக்கு அல்லாஹ் கொடுத்து அந்த படைப்பை அந்த மிருகத்தை அல்லாஹ் குரானில் கண்ணியப்படுத்தி ஒரு சூறாவை இறக்கி அந்த சூறாவில் பெரும்பாலான பகுதிகளில் வசனங்களில் அந்த படைப்பை பற்றி அந்த மிருகத்தை பற்றி பேசி அந்த சூறாவுக்கு அல்லாஹ் அந்த மிருகத்துடைய பெயரை வைத்திருக்கிறார் அதுதான் மாணவர்களே சூரத்துல் ஆதியா அல் ஆதியா குதிரைகள் குதிரைகளை அல்லா குரானில் புகழ்ந்து பேசுகிறார் உலகத்திலே சில பேர்கள் குதிரைகளை அழகுக்காக வளர்ப்பார்கள் சில பேர்கள் பெருமைக்காக வளர்ப்பார்கள் சில பேர்கள் போட்டியில் ஈடுபடுத்துவதற்காக வளர்ப்பார்கள் சில பேர்கள் சூதுக்காக வளர்ப்பார்கள் சில பேர்கள் காசை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வளர்ப்பார்கள் சில பேர்கள் பொழுதுபோக்குக்காக வளர்ப்பார்கள் ஆனால் சுவாமி அல்லா இந்த குதிரை இனத்தில் ஒரு இனத்தை ஒரு வகையை கண்ணியப்படுத்தி அந்த குதிரைகள் மீது சத்தியம் செய்து அல்லாஹால மூன்று மனிதனுடைய மோசமான பண்புகளை பேசுகின்றான் அற்பமான குதிரை தன்னுடைய எஜமானுக்கு நன்றி உள்ளதாக இருக்கிறது தனக்கு உணவளிக்கக்கூடிய தனக்கு தண்ணீரை புகட்டக்கூடிய தன்னை பராமரிக்கக்கூடிய தன்னுடைய எஜமானுக்கு குதிரை நன்றி உள்ளதாக விசுவாசமாக தன்னுடைய எஜமானோடு நடந்து கொள்கிறது மனிதனே இந்த உலகத்தில் நீ பிறப்பதற்கு முன்னால் இருந்து தாயுடைய வயிற்றில் நீ குழந்தையாக விசுவாக இருக்கக்கூடிய நேரத்தில் இருந்து என்னுடைய நியமத்துக்களை அனுபவிக்கக்கூடிய மனிதனை நீ நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹ் அல்லாஹே மனிதனிடத்திலே காணப்பட வேண்டிய முதலாவது பண்பெட்டு தெரியுமா தன்னை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய போஷிக்கக்கூடிய அல்லாஹுக்கு நன்றி உள்ளவனாக ஒரு மனிதன் வாழ வேண்டும் ஐந்து சிறப்பம்சங்களை அல்லா சொல்கிறார் குதிரையுடைய ஐந்து சிறப்பம்சங்களை சொல்லிவிட்டு இந்த உலகத்திற்கு மூன்று செய்திகளை அல்லா சொல்கிறார் மனிதனை பற்றி உண்டான செய்தி குதிரையின் மீது சத்தியம் செய்து குதிரைக்கு வழங்கப்பட்ட வேகம் குதிரைக்கு வழங்கப்பட்ட சக்தி குதிரைக்கு வழங்கப்பட்ட ஏனைய பண்புகளை சொல்லி அல்ல என்ன சொல்கிறான் மனிதன் தன்னுடைய ரப்புக்கு தன்னை படைத்தவர்களுக்கு தன்னுடைய எஜமானுக்கு நன்றி கட்டவராக இருக்கின்றார் ஏன் அல்லாஹ் சொல்கிறான் தஸ்தீருடைய அந்த கனூஸ் என்ற அந்த அரபு பதத்திற்கு விளக்கல் சொல்கிறார்கள் அவன் எப்போதுமே தஞ்சம் பாடக்கூடியவனாக தன்னுடைய சோதனைகளை மாத்திரம் சொல்லக்கூடியவனாக தனக்கு ஏற்படுகின்ற கெடுதிகளை மாத்திரம் சொல்லக்கூடியவனாக தனக்கு ஏற்படுகின்ற நஷ்டங்களை மாத்திரம் சொல்லக்கூடியவனாக தனக்கு ஏற்படுகின்ற சிரமங்களையும் கஷ்டங்களையும் மாத்திரம் எப்போதும் புலம்பக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான் நான் செய்த நடவுகளை எல்லாம் மறந்து விடுவான் ஆனால் குதிரை இடத்தில் இந்த தன்மை கிடையாது குதிரைக்கு முன்னால் மனிதன் நன்றி செலுத்துகின்ற விடயத்தில் அற்பமானவன் என்பதை குதிரையின் மீது சத்தியம் செய்து அல்லா சொல்கிறான் ஏன் குதிரைக்கு நிஜமான் உணவளிக்கிறான் தண்ணீர் புகட்டுகிறார் பராமரிக்கிறார் அதை துப்புரவு செய்கிறார் அதற்கான வேலைகளை செய்கிறார் அந்த குதிரைக்கு தெரியும் என்னுடைய எஜமால் எனக்கு உணவு தருவது எனக்கு சாப்பாடு தருவது என்னை பராமரிப்பது எதுக்கு தெரியுமா என்னுடைய முடிவு மரணமாக இருக்கும் எனது முடிவு ஆபத்தாக இருக்கும் என்னுடைய முடிவு போர்க்களங்களில் நாம் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்னை வெட்டி விடுவார்கள் என்னுடைய காலை வெட்டி விடுவார்கள் என்னுடைய கழுத்தை வெட்டி விடுவார்கள் என்று தெரிந்தும் கூட நினைவாளர்களே ரசூல்லாய் அவங்க சொன்னாங்க நீ ஒரு திராணியை அறுக்கும் போது அந்த திராணிக்கு முன்னால் நீங்கள் கத்தியை தீட்டக்கூடாது கத்தியை காட்டக்கூடாது ஒரு திராணியை அறுக்கும் போது ஒரு மாட்டை அறுக்கும் போது இன்னொரு மாட்டுக்கு முன்னால் அந்த மாட்டை அழுத்தக்கூடாது ஏன் சொன்னார்கள் ஒரு மாடு உணர்கிறது அந்த மாட்டை போன்று என்னையும் மறுத்து விடுவார்கள் அந்த ஆட்டை போன்று என்னையும் மறுத்து விடுவார்கள் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் உயிருடைய பயம் இருக்கிறது ஆனால் குதிரை அதுவும் ஆட்டை மாட்டை போன்ற ஒரு படைப்பு தான் பயம் இருக்கிறது உயிர் போய்விடும் என்று அச்சம் இருக்கிறது ஆனால் என்னுடைய எதிர்மாவுக்கு நான் விசுவாசமாகிறது எஜமானின் உணவை சாப்பிட்டிருக்கிறேன் எஜமானின் தண்ணீரை குடித்திருக்கின்றேன் எஜமானின் பராமரிப்பில் அவனுடைய அவன் கட்டித்தந்த கூட்டிலே வாழ்ந்திருக்கிறேன் என்ற நன்றி கடனுக்காக வேண்டி ஒரு போர்க்களத்தில் ஒரு போராளி உயிரை கொடுப்பதற்கு முன்னால் குதிரை உயிரை கொடுக்கிறது எஜமான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எஜமான் மீது வைத்திருக்கின்ற விசுவாசம் எஜமானுக்கு செலுத்த வேண்டிய நன்றி நான் செலுத்த வேண்டும் என்று குதிரை குறித்து நடக்கிறது ஆனால் இந்நடைத்தானது மனிதன் கொள்கிறது எனது மூச்சு எனது தண்ணீர் என்னுடைய ரிஸ்க் என்னுடைய உணவு என்னுடைய ஆரோக்கியம் நான் கொடுத்த சக்தியை வைத்து மனிதன் நன்றி கட்டவனாக இருக்கின்றான் எப்போதும் சர்வதனை மாத்திரம் சோதனைகளை மாத்திரம் ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறான் நான் கொடுத்த பாக்கியங்களை நான் சொரிந்த அருட்கொலைகளை மறந்து வாழ்கிறார் என்ற முதலாவது செய்தி அல்லா சொல்கிறார் இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் மனிதன் வாயால் சொல்கிற போது சொல்வான் நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் அல்லாவுக்கு விசுவாசமாகத்தான் வாழ்கிறோம் அல்லாவுக்கும் நன்றி உள்ளவர்களாகத்தான் வாழ்கிறோம் என்று வாயினால் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் இல்லை ஆனால் அவருடைய செயல் மனிதனுடைய செயல் மனிதனுடைய பண்பு மனிதனுடைய தோற்றம் அவன் நன்றி கட்டவன் என்பதற்கு சாட்சியாக அமைகிறது என்ன சொல்கிறேன் நன்றி என்பது வெறுமனை வாயினால் இல்லா என்று சொல்வதல்ல நன்றி என்பது வெறுமனை உள்ளத்தால் அல்லாஹ் இடத்தில் தந்திருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்வதல்ல சொல்லுகின்ற நன்றி என்ன தெரியுமா ஒரு மனிதன் அவனுக்கு வழங்கப்பட்ட வளங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களில் ஒரு பகுதியை அவன் அல்லாவுக்காக பயன்படுத்த வேண்டும் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அறிவின் மூலம் நன்றி உள்ளவனாக நீ மாற வேண்டுமா அந்த அறிவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக நீ மாற வேண்டுமா உன்னுடைய அறிவில் ஒரு பகுதி மார்க்கத்துக்கு செலவழிக்கப்பட வேண்டும் நீதிக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அந்த செல்வத்துடைய ஒரு பகுதி அல்லாவுக்காக வேண்டி செலவழிக்கப்பட வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக செலவழிக்கப்பட வேண்டும் தீனுக்காக செலவழிக்கப்பட வேண்டும் உடம்பில் ஆரோக்கியம் சக்தி வழங்கப்பட்டிருக்கிறதா அந்த உடம்புடைய ஆரோக்கியத்தின் மூலம் சக்தியின் மூலம் ஒரு பகுதியால் அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு உடலால் உழைக்க வேண்டும் ஆரோக்கியத்தால் உழைக்க வேண்டும் சக்தியால் உழைக்க வேண்டும் இதுதான் உண்மையான நன்மை கனிமாளர்களே அடுத்ததாக அல்ல என்ன சொல்கிறான் மனிதன் மனிதன் உலக லாபங்களை அடைந்து கொள்வதற்காக சடவாதம் என்று சொல்வார்கள் உலகம் தான் எதை எடுத்துக்கொண்டாலும் உலகத்தை வைத்துதான் யோசிப்பார் இதன் மூலமாக எப்படி காத்தை சம்பாதிப்பது என்னுடைய அறிவின் மூலமாக என்னுடைய ஆற்றலின் மூலமாக எனக்கு அல்லா வழங்கிய வளங்களின் மூலமாக அல்ல எனக்கு கொடுத்த சுத்து செல்வங்களின் மூலமாக அல்ல எனக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களின் மூலமாக எப்படி உலகத்தை நான் அடைந்து கொள்வது அல்லாஹ் சொல்றான் உலகத்தை தேடுகின்ற போது தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் உலகம் சார்ந்த விடயங்களில் ஈடுபடுகின்ற போது அவன் தீவிரமாக ஈடுபடுகிறான் அவனுடைய சக்தியை உலகத்துக்காக மாத்திரம் பயன்படுத்துகிறான் ஆனால் குதிரை குதிரை கண்ணியமானவர்களே குரானிலே பாராட்டப்படுகிறது குதிரைக்கு வழங்கப்பட்ட சக்தி குதிரையுடைய சக்தி தான் உலகத்தில் இஸ்லாமான குதிரையுடைய சக்தி தான் உலகத்திலே இஸ்லாம் பரவி இருக்கிறது ஒரு காலத்தில் இஸ்லாத்துடைய தூதை உலகத்திற்கு சகாமாக்கள் கொண்டு போகுவதற்கு சகாமாக்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அல்லாவுடைய தூரை உலகத்திலே பரப்புவதற்கு சாதனமாக ஒரு வாகனமாக குதிரையை தான் பயன்படுத்தினார்கள் தீனை பரப்புவதற்கும் தீனை வளர்ப்பதற்கும் தீனை பாதுகாப்பதற்கும் ஒரு ஊரை ஒரு சமூகத்தை ஒரு நாட்டை பாதுகாப்பதற்கு குதிரை என்ற ஆறாவது அறிவுபடுத்தப்படாத அல்லாவுடைய படைப்பு காரணமாக இருந்திருக்கிறது குதிரைக்கு வழங்கப்பட்ட சக்தியும் குதிரைக்கு வழங்கப்பட்ட வேகமும் குதிரைக்கு வழங்கப்பட்ட ஏனைய ஆற்றல்களும் அல்லா சொல்கிறான் என்னுடைய மாற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் மனிதர்களின் பல பேர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வளங்களின் மூலம் அறிவு ஆற்றல்களின் மூலம் சக்தி வல்லமைகளின் மூலம் பாக்கியங்களின் மூலம் உலகத்தை மாத்திரமே தேடிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட அறிவால் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தால் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட வளங்களினால் உலகத்தை மாத்திரம் தேடுவானாக இருந்தால் அவருடைய முயற்சி உலகத்துக்கு மாத்திரம் இருக்குமாக இருந்தால் மாற்றத்துக்கு ஒன்றுமே செய்யவில்லை சமூகத்துக்கு ஒன்றுமே செய்யவில்லை அல்லாவுக்காக எதையும் செய்யவில்லை தீனுக்காக ஒரு ரூபா கூட செலவழிக்கவில்லை காசை தேடினார் சொத்து செல்வங்களை தேடினார் அல்லாஹுடைய பார்வையில் அந்த மனிதன் குதிரையை விட அற்பமானவன் அல்லாஹ் சொல்றான் வேகமாக ஓடி வரக்கூடிய எப்படி ஓடி வருது அல்ல எப்படி வர்ணிக்கிறான் ஒரு குதிரை அல்லாஹுடைய மார்க்கத்தையும் நபியையும் சகா பாதுகாப்பதற்காக வேண்டி போர்க்களத்தில் வேகமாக ஓடி வருகிறது ஓடி வரக்கூடிய நேரத்தில் அதனுடைய மூச்சு சத்தம் இருக்கிறது ஒரு குதிரை ஒரு வாகனம் போகின்ற போது ஒரு விமானம் போகின்ற போது ஒரு பறவை வேகமாக செல்கின்ற போது ஒரு சப்தம் ஏற்படும் அல்லா சொல்றான் சப்தத்தை எழுப்பிக் கொண்டு மூச்சை வேகமாக விட்டு வேகமாக ஓடி வரக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக என்ன பாடம் சொல்வதே அஞ்சு பாடங்கள் அல்லா சொல்றான் குதிரை மூலம் மனிதன் படிக்க வேண்டிய பாடம் முதலாவது பாடம் என்ன சொன்னேன் அந்த சூறாவுடைய சுருக்கம் மனிதன் உலகத்தில் குதிரைக்கு வழங்கப்படாத வளங்களையும் நெமத்துக்களையும் பாக்கியங்களையும் மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அவைகளை அல்லாஹுடைய மாற்றத்திற்காக தீர்க்காக அல்லாஹுக்காக பயன்படுத்த வேண்டும் அதுதான் அதற்கான நன்றி கடன் அதுதான் அதற்கான சுகம் இரண்டாவது பாடம் என்ன தெரியுமாறு மனிதன் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் மார்க்க விடயங்களில் வீண் சார்ந்த விடயங்களில் அல்லாவுடைய மாற்றத்தை பரப்புகின்ற பாதுகாக்குகின்ற செயல்படுத்துகின்ற வீண் சார்ந்த விடயங்களில் ஒரு மனிதன் தீவிரமாக செயல்பட வேண்டும் வேகமாக செயல்பட வேண்டும் அவசரமாக செயல்பட வேண்டும் நல்ல விடயங்களுக்கு முந்த வேண்டும் ஒரு செய்வா நல்ல விடயங்களை நீங்க முந்தி முந்தி செய்து கொள்ளுங்கள் சோதகவாதிகளில் முகர்ரபூன் என்ற அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக அல்லாஹுடைய அரசுக்கு மிக நெருக்கமாக நபி அவர்களுடைய சபையில் சுவர்க்கத்தில் அமரக்கூடிய ஒரு கூட்டத்தை குரானிலே அல்லாஹ் பேசுகிறார் அவர்கள் யார் அஸ்தாமி கூன் அஸ்தாமி கூன் நல்ல விடயங்களுக்கு இப்பொழுது எப்படி நன்றி கட்ட மனிதன் உலகத்தை தேடுவதற்காக காசை சம்பாதிப்பதற்காக உலகத்துடைய வளங்களை பெறுவதற்காக தனது சக்தியை பயன்படுத்தி சதீர் தீவிரமாக செயல்படுகிறானோ அது போன்று மனிதன் தீனுடைய விடயங்களில் மறுமை சார்ந்த விடயங்களில் அமல் செய்கின்ற விடயங்களில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக குதிரையுடைய அந்த வேதத்தின் மீது அந்த அவசியம் செய்கின்றான் குதிரை தீனை பாதுகாப்பதற்காக தனது எஜமானுக்கு நன்றி செலுத்துவதற்காக தன்னை பராமரிக்கக்கூடியவருக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும் என்பதற்காக குதிரை விரைந்து செல்கிறது மனிதனை விரைய வேண்டும் என்று அல்லா சொல்கிறார் இந்த உலகத்திலே நபிமார்களுக்கு பின்னால் சிறந்தவர்கள் சகாபாக்கள் சகாபாக்களிலே மிக சிறந்தவர்கள் உலகத்திலே வாழ்கின்ற உலகம் எல்லா ஒரு மனிதனுடைய ஈமான் சொன்னார்கள் உடம்பால் பலகீனமானவர்கள் மெலிந்தவர்கள் மனதால் பலவானவர்கள் நல்ல விடயங்களுக்கு முதினார்கள் உடம்பால் சக்தி வாய்ந்த சைத்தான் உமர் ரவி அல்லாஹு அன்பு அவர்களை கண்டால் சாதனை மாற்றி சென்று உடல்வான் அந்த அளவுக்கு மூசா அலைகசராத்தை போன்று சக்தி கொடுக்கப்பட்ட ஒருவர் தான் உமர் ஹத்தாப் ரவி அந்த உமர் ஹத்தாவால் கூட அபுபக்கர் ரவி அல்லாஹு அன்பு அவர்களை முந்தல் முந்தலியாக கூறிவிட்டது அற்பமான ஒரு படைப்பு தீனுடைய விடயத்திலே முந்துகிறது வேகமாக செயல்படுகிறது அவசரமாக செயல்படுகிறது தீவிரமாக செயல்படுகிறது ஈமானின் உச்சி அடைந்த அனுபவர்களுடைய தனித்துவம் அந்த குதிரையுடைய முதலாவது தன்மை நல்ல விடயங்களுக்கு முந்த வேண்டும் நகரை அடைகின்றன பல வருட காலங்களாக எண்பதையும் தாண்டுகிறார்கள் அவர்களிடத்தில் அல்ல அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை அவருக்கும் மனைவிக்கும் இடையிலே மன ரீதியான ஒற்றுமை கிடையாது கொஞ்சம் பிரச்சனையோடு வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் குரான்ல அடைந்து நாம் கேட்டது துவாவை சிந்தித்து அவனோட துவாவை சொல்லி காட்டுறதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்றான் எண்பது வருடங்களுக்கு பின்னால் அவர்களுக்கு நாம் யஹ்யா என்ற குழந்தையை கொடுத்தோம் அவருடைய மனைவியை நாங்கள் சீராக ஆக்கினோம் என்ன சீர் உலமாக்கள் ரெண்டு விளக்கம் சொல்றாங்க ஒன்று அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையிலே கொஞ்சம் முரண்பாடு இருந்தது பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொடுத்தோம் இரண்டாவது விளக்கம் என்ன அந்த மனைவி மலட்டுத்தன்மை உள்ள ஒரு தாயாக இருந்தார்கள் அந்த தன்மையை நாங்கள் போக்கினோம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தோம் மலட்டுத்தன்மையை போக்கினோம் குடும்ப பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்தோம் சொல்லிவிட்டாங்க என்ன சொல்றான் குதிரையை போல இருந்தார்கள் இன்னும் காரணம் அவர்கள் சாலிகான அமல்கள் நல்ல விடயங்கள் மறுமை சார்ந்த விடயங்கள் வீண் சார்ந்த விடயங்களில் வேகமாக தீவிரமாக செயல்படுறாங்க அதனால் அல்லாஹ் துன்யா சார்ந்த விடயங்களை பற்றி அல்லாஹ் குரானில் என்ன சொல்றான் பூமியில் நடந்து சென்று ரிஸ்கை தேடுங்கள் நடந்து சென்று தொழிலுக்காக போகுங்கள் வேண்டாம் என்று அல்ல தடுக்கவில்லை ஆனால் நீங்கள் தீவிரம் காட்ட வேண்டியது அவசரப்படுத்தப்பட வேண்டியது முன்னுரிமை வழங்கப்பட வேண்டியது உலக காரியங்கள் அல்ல மறுமையை சம்பாதிப்பதற்காக அமைய வேண்டும் நல்லபடியிலே போட்டி போடுது சுவர்க்கத்தின் பக்கமும் சுவர்க்கத்துக்கு காரணமாக இருக்கிற மக்களத்தின் பக்கமும் விரைந்து எனவே குதிரை அது வேகமாக செல்லக்கூடியது குதிரையின் வேகம் மனிதனிடத்திலே வர வேண்டும் நல்ல விடயங்களை செய்வதற்கு வேகமாக செயல்பட வேண்டும் என்று அவர் பல் முகையராகி சொல்வோம் பல் மூகையாகி சொல்கிறார் குதிரையுடைய சக்தி அல்லா பேசுகிறான் குதிரை எப்படிப்பட்டது அது வருகின்ற போது எப்படி அதை வர்ணிக்கிறான் என்றால் ஒரு கல்லோடு இன்னொரு கல்லை வேகமாக நாங்கள் தேய்க்கின்ற போது இடையிலிருந்து நெருப்பு பாங்க அல்லாஹ் சொல்றான் அந்த குதிரை அல்லாஹுடைய தீன பாதுகாக்கிறதுக்கு தனக்கு உணவு கொடுத்த தண்ணீர் கொடுத்த எஜமானை பாதுகாப்பதற்கு எஜமானுக்கு விசுவாசத்துக்காக தனது உயிர் போனாலும் பரவாயில்லை எனது கழுத்து துண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை எனது கால்கள் துண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை எனது எஜமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்றான் அது செல்கின்ற வேகத்தில் பூமியில் இருந்து நெருப்பு பத்து என்று அல்ல சொல்கிறான் நெருப்பு என்று சொல்கிறான் அந்த அளவுக்கு குதிரையுடைய காலுடைய சக்தி அல்லா பேசுகிறான் நபி அவங்க சொன்னார்கள் சக்தி உள்ள ஒரு மோமின் விலகீனமான ஒரு மோமினை விட அல்லாஹ் அல்லாஹிடத்தில் சிறந்தவர் சக்தி எங்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்னுடைய சக்தியின் ஒரு பகுதி தீனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் தீனை நிலைநாட்டுவதற்காக தீனை வளர்ப்பதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் தீனை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் குதிரையின் காலின் சக்தி தீனை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஒரு மூமின் சக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நபி மூசா அலி சலாத்தை அல்லா குர்வானில் வர்ணிக்கிறான் கவியுல் அமீன் நேர்மையானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னரை பற்றி ஒரு போராளியை பற்றி குரான் சொல்கிற என்ன உடம்பில் சக்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பேச வேண்டும் அதனால் தான் இஸ்லாம் போதை வசதிகளை அறமாக இருக்கிறது நம்முடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டும் போதைக்கு அடிமையாகக்கூடாது போதை இஸ்லாத்தில் அறமாக்கப்பட்டிருக்கிறது மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு விளைவாக கேடாக அமைகிறது ஒரு சக்தியை மூமில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் உமரவியல்லாஹு அவர்களை போல நபி அவர்கள் சொன்னார்கள் நீருடைய விடயத்திலே உங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்தவர் உமர் சொன்னார்கள் குதிரையை வேகமாக விட்டு அறுபது வயதையும் தாண்டிய அல்லாஹு அன்போ குதிரையை ஓடவிட்டு பாய்ந்து ஏறுவார்கள் குதிரையில் குதிரையின் வேகத்தை அல்லாஹ் குரானில் ஆச்சரியமாக பேசுகின்றான் உமர் ரபி அல்லாஹு அன்பு அவர்கள் அறுபத்தி மூன்று வயதிலே மூத்தாகினார்கள் சகாபாக்கள் சொல்கிறார்கள் அறுபதை தாண்டிய உமர் குதிரையை வேகமாக ஓடவிட்டு குதிரைக்கு பின்னால் ஓடி சென்று வேகமாக பாய்ந்து ஆடுவார்கள் அறுவையிலும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறார்கள் அல்ல விரும்புகிறார் சக்தியை ஆரோக்கியத்தை வளர்க்கின்ற உடம்பு சக்திகளை வளர்க்கக்கூடியவர்கள் ஆனால் அந்த சக்தி பாவத்துக்கு அல்ல அநாகரிகத்துக்கு அல்ல உலகத்துக்கு அல்ல அந்த சக்தியுடைய பெரும்பாலான பகுதி தீனுக்காக மார்க்கத்துக்காக செயல்படுத்தப்பட வேண்டும் மூணாவது உடையத்தை சொல்லி முடித்துக் கொடுக்கிறார் சொல்றான் அந்த குதிரை அதிகாலை நேரத்தில் போர்க்களத்தில் வந்து போரில் ஈடுபடும் அதிகாலை நேரம் என்று சுபாவுடைய நேரத்தை அல்லா சொல்கிறான் சுபகுரிய நேரத்தின் மீது சத்தியமாக என்று அல்குரானிலே அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான் ஒரு மனிதனுடைய நாள் ஆரம்பிக்கப்படுவது சுபகுரிய நேரத்தில் இருந்து பதினோரு மணி அல்ல பத்து மணி அல்ல சில பேர்கள் தூங்கினா எழும்புறதே எழுபதற்கு முன்னாள் தூங்கினா எழும்புறதே ஒன்பது மணிக்கு தூங்கினா எழும்புறதே பத்து மணிக்கு நபி அவங்க சொன்னாங்க இந்த உம்மத்துக்கு பறக்கத்து செய்யப்பட்ட நேரம் சுபகுரிய நேரம் என்று சொன்னார்கள் வியாபார நடவடிக்கைகள் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி தீன் சார்ந்த விடயங்களில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி சுபகத்து பின்னால் ஈடுபடுவதிலே வளர்க்கத்திருக்கிறது அல்லாஹ் சொல்றான் அந்த குதிரை அது ஏனைய மிருகங்களை போல பறவைகளை போல அது உறங்கிக் கொண்டு இருக்க மாட்டாது சுபகோடு அது எழுந்து சென்று அதிகாலையோடு எழுந்து சென்று அது போராட்டத்திலே ஈடுபடுகிறது போரிலே ஈடுபடுகிறது யுத்தத்திலே ஈடுபடுகிறது யுத்த கடத்திலே உதவியாக இருக்கிறது என்று சுபகு நேரத்தை உயர்த்தி அல்லாஹ் குரானிலே பேசுகின்றான் எனவே ஒரு முஸ்லீம் உற்சாகமானவனாக இருக்க வேண்டும் சுறுசுறுப்பானவனாக இருக்க வேண்டும் அதிகாலையில் இருந்து தன்னுடைய தேவைகளை முடித்து தன்னுடைய பணிகளில் ஈடுபட வேண்டும் அது பறக்கக்கூடிய நேரம் அது உறங்கக்கூடிய நேரம் அல்ல வீணாக கழிக்கக்கூடிய நேரம் அல்ல பிரயோசனமற்ற விடயங்களில் ஈடுபடக்கூடிய நேரம் அல்ல என்று அல்லாஹுக்கு அல்லா பேசுகிறார் கண்ணியமான அல்லாஹுடைய நடிகார்களே மூன்று செய்திகளை அல்லாஹ் சொல்வதற்கான மனிதன் நன்றி கட்டவன் மனிதன் சஞ்சத்தனம் உள்ளவன் மனிதன் தன்னுடைய சக்திகளையும் வளங்களையும் உலகத்துக்காக உலகத்தை நேசிப்பதற்காக உலகத்தை அழிவதற்காக மாத்திரம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று அதே போன்று மனிதன் நாவினால் சொல்லாவிட்டாலும் மனிதனுடைய செயல்களும் மனிதனுடைய பழக்க வழக்கங்களும் அவன் நன்றி கட்டவன் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்று அல்லாஹுக்கான பேசி இறுதியாக கபுரையும் மரணத்தையும் மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் சொல்லி அந்த சூறா முடிக்கிறான் இது அகோபியமாக இருக்குமோ இவ்வளவு உலகத்துக்காக தனது சக்தியை தனது வல்லமைகளை தனக்கு கொடுக்கப்பட்ட வளங்களை அல்லாமை மறந்து உலகத்திற்காக மாத்திரம் செயல்படக்கூடிய மனிதன் கபரை பற்றி சிந்திக்க கூடாதா இவ்வளவு பிரமாண்டமான இவ்வளவு உயர்ந்த இவ்வளோ சக்தி வாய்ந்த இவ்வளோ வேகமான இவ்வளவு நல்ல பண்புகளை கொண்ட குதிரை கூட மண்ணோடு அந்த குதிரையும் நாங்கள் எழுப்புவோம் அல்ல அந்த மன்னன் சொல்லவில்லை உயிரினங்கள் அனைத்துமே மரணித்தால் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும் மண்ணோடு மண்ணாக ஆகினாலும் அதை நாங்கள் எழுப்புவோம் இந்த மனிதனுக்கு தெரியாதா என்னை மறந்து நன்றி கெட்டவனாக எனது மார்க்கத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மறந்து நன்றி கெட்டவனாக உலகம்தான் நோக்கம் என்று நன்றி கெட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானே இவனுக்கு தெரியாதா ஒரு நாள் நான் மூத்தாக வேண்டும் சக்தி உள்ள குதிரை கூட மண்ணோடு மண்ணால் ஆகிவிடும் குதிரை மரணித்தால் யாரும் அதை மனிதர்களை போன்று அடக்கம் செய்ய மாட்டார்கள் வீட்டு விடுவார்கள் எரிந்து விடுவார்கள் அந்த குதிரையும் இழுப்பாட்டப்படக்கூடிய ஒரு நாடு இருக்கிறது அந்த குதிர் அந்த குதிரையும் மண்ணுக்குள்ளால் செல்ல வேண்டும் மனிதனே நீ மண்ணுக்குள்ளால் செல்ல வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது எனவே மண்ணுக்கு மேலால் நீ வாழ்கின்ற போது நன்றி உள்ளவராக மாறவில்லை வேண்டும் வளங்களை சக்திகளை வீடுக்காக மார்க்கத்துக்காக பயன்படுத்தக்கூடியவராக நீ மாற வேண்டும் தீனுக்கு உழைக்கக்கூடியவனாக மாற வேண்டும் அதுதான் நீ செவி செய்கின்ற நன்றி என்று சொல்லி அடுத்ததாக அல்லா மாத்திரம் மாத்திரமல்ல மனிதன் மனிதனுடைய உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய எண்ணங்களை கூட அந்த நாளில் வெளிப்படுத்துவோம் வெளிப்படுத்துவோம் எண்ணங்களை வளர்த்துக் கொள்வோம் நல்ல ஆசைகளை வளர்த்துக் கொள்வோம் நல்ல நல்ல நல்ல சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வோம் அல்ல சொல்றான் அந்த ஆசைகள் அந்த சிந்தனைகள் அந்த நீயத்துக்களை கூட கபரில் இருந்து மனிதர்களையும் ஜிண்களையும் மிருகங்களையும் நாங்கள் எழுப்புவதை போன்றே உங்களுடைய உள்ளத்தை திறந்து உள்ளத்தில் இருக்கின்ற ஆசைகள் எண்ணங்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்றால் அவரை விட்டு இந்த அந்த அந்த மறுமையுடைய நாளில் அல்லா நன்கு அறிந்து வைத்திருக்கிறான் யார் இந்த உலகத்தில் தங்களுக்கு வழங்கப்பட்ட வெள்ள அதாவது வளங்களின் மூலமாக நேமத்துக்களின் மூலமாக பாக்கியங்களின் மூலமாக உலகத்தை தேடியதை போன்று அதை விட அதிகமாக வீணுக்காக மார்க்கத்துக்காக உழைத்தார்கள் என்பதையும் உலகத்திலே கொடுக்கப்பட்ட பாக்கியங்களையும் சக்திகளையும் ஆளுமைகளையும் வைத்து மறுமையையும் கபுரையும் தியாகக்கூடிய நாளையும் மறந்து உலகம்தான் நோக்கம் என்று யாரெல்லாம் வாழ்ந்தார்கள் வாழ்வார்கள் என்பதை அந்த நாளில் நான் புரிந்து கொள்வேன் நான் தெரிந்து கொள்வேன் என்று அல்லாஹ் அந்த சூறாவை முடிக்கின்றான் அன்புக்குரிய அதாவது எழுதியார்களே நன்றி என்பது வெறுமனே வாயினால் சொல்லக்கூடியதல்ல வெறுமனே உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வதல்ல வாயினால் சொல்வதை போன்று உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வதை போன்று உடம்பால் மாற்றத்துக்கு உழைக்க வேண்டும் உடம்பால் மாற்றத்துக்காக பாடுபட வேண்டும் உடம்பால் மறுமைக்காக சம்பாதிக்க வேண்டும் இதுதான் எங்களுக்கு உலகத்திலே வழங்கப்பட்ட ஆசிரியர்கள் அறுப்படைகளுக்கான உண்மையான நன்றியாக இருக்கிறது இந்த பாடத்தை அல்லா சுரத்தில் ஆதியா சென்று யுத்த காலம் இல்லாத ஒரு காலம் மக்காவில் யுத்தம் நடைபெறவில்லை மக்காவில் இறைத்து அல்லா இந்த சூறாவை இறக்கி மனிதர்களுக்கு சொல்லித் தருகிறான் வரலாற்றிலே பல போர்கள் நடந்திருக்கிறது அந்த போர்களில் எனது மார்க்கத்தையும் எனது தூரையும் உலகத்திலே வளர்ப்பதற்கு என்னுடைய வீணை வளர்ப்பதற்கு மனிதர்கள் அல்ல மனிதர்களை போன்ற தன்மைகள் உள்ள ஒரு அற்பமான ஒரு திராணி ஒரு குதிரை செய்யப்பட்டிருக்கிறது இந்த குதிரையை பார்த்து மனிதன் நன்றி உள்ளவனாக சக்தி உள்ளவனாக காலையில் அதாவது சோம்ப சோம்பல் தன் இல்லாமல் உற்சாகமாக செயல்படக்கூடியவனாக அதிகாலையில் தனது காரியங்களை செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவனாக மாற வேண்டும் என்பதற்காக மக்காவை வைத்து முழுமையாக இந்த சூறாவை இறக்கி நபி அவர்களுக்கும் சகாபாக்களுக்கும் போன்றவர்களுக்கும் அல்லாஹு தாலா படிப்பினைக்காக இந்த சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான் வல்லநாயன் அல்லாஹு தாலா இப்படியான ஆயத்துக்களை வெறுமனை ஓதிவிட்டு போய்விடாமல் வெறுமனை கேட்டுவிட்டு போய்விடாமல் என்ன சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து அப்படியான அல்லாஹுடைய உதாரணங்களின் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இப்படியான படிப்பிடங்களின் மூலமாக பாடங்களை பெற்று ஈமானிய பாடத்தை பெற்று அல்லாவுக்கு உண்மையாக நன்றி